அன்பிற்கினிய நற்றினை உறவுகளே மீண்டும் சரவடி வாயிலாக தங்களை சந்திக்க வந்திருப்பது வெங்கடேசன் இப்போ நான் இந்த சரடி சரவடிக்காக பாடப்போற ஒரு பாடல் என்னன்னு சொன்னா தீபாவளிக்கு என்னென்னலாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆண்கள் ஒரு பட்டியல் போட்டு வச்சிருக்காங்க அந்த பட்டியல்ல அந்த அந்த அந்த ஒரு பாட்டை தான் இப்போ பாட போறேன் கொண்டாடுவோம் நாம் கொண்டாடுவோம் தீபாவளி திருநாள் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் நாம் கொண்டாடுவோம் தீபாவளி திருநாள் கொண்டாடுவோம் வாயார வயிறார தோசை பூரி கிழங்கு நட்டு ஜிலேபி இதனை உண்டு மகிழ்ந்துடுவோம் வாயார வயிறார வாயார வயிறார தோசை பூரி கிழங்கு நட்டு ஜிலேபி இதனை உண்டு மகிழ்ந்துடுவோம் கெட்ட குணங்களை விட்டுடுவோம் நாம் கண்ணபிரானை வணங்கிடுவோம் கெட்ட குணங்களை விட்டுடுவோம் நாம் கண்ணபிரானை வணங்கிடுவோம் கொண்டாடுவோம் நாம் கொண்டாடுவோம் தீபாவளி திருநாள் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் நாம் கொண்டாடுவோம் தீபாவளி திருநாள் கொண்டாடும் காலையிலே எழுந்து எண்ணெய் தைத்து குளித்து புத்தாடை தன்னை உடுத்தி மகிழ்ந்திடுவோம் காலையிலே எழுந்து எண்ணெய் தைத்து குளித்து புத்தாடை தன்னை உடுத்தி மகிழ்ந்திடுவோம் காலையிலே எழுந்து எண்ணெய் தேய்த்து குளித்து புத்தாடை தன்னை முடித்து மகிழ்ந்துடுவோம் பட்டாசு புஸ்வானும் வெடிகே பூ தனி வெடித்து பட்டாசு புஸ்வானும் வெடிகே பூ தனி வெடித்து கொண்டாடுவோம் நாம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் நாம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் நாம் கொண்டாடுவோம் தீபாவளி திருநாள் கொண்டாடுவோம் படிப்படியாக அந்த தீபாவளி திருநாளை நம்ம கொண்டாட வேண்டும் அப்படின்னு நம்ம பெரியவர்கள்லாம் இதுக்காக சில அந்த முறைகள்லாம் வகுத்து ஏதோ பாட்டு எழுதி வச்சிருக்காங்க அது பள்ளி பருவத்துல இருந்து நான் பா கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு பாட்டு சரி இந்த சரவடி வாயிலாக நன்றினை இந்த யூடியூப் தொலைக்காட்சிக்கு நம்ம வழங்கணும் அப்படிங்கிறது என்னுடைய நீண்ட நாள் ஆசை அது சசி சாருடைய உதவினால் இன்னைக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதுக்கு ஒரு முறை நன்றி சொல்லிக்கிட்டு விடைபெறுகிறேன் மீண்டும் சரவடிக்கு இன்னைக்கு பொழுது பூரா வருவான் நன்றி வணக்கம்